இந்த சரித்திரத்தை லோமசர் சொல்றார் அந்த பிராமணன் ஆறு என்னன்னு காட்டாலே இருக்காக ஊசல தேசத்துல தேவதத்தன் ஒரு பிராமணன் இருந்தான் அவன் ஒரு யாகம் பண்ணினான் சந்ததி இல்லைன்னு கோசலே புத்ரிஜ கச்சிது புத்திராய விதிபா போய் குழந்தை பிறப்பதற்காக ஒரு பெரிய யாகம் ஒண்ணு பண்ணினானாம் அக்னியில ஹோமம் பண்ணினானாம் தமசா பிரம்மாணம் கல்பயாமாச சுகாத்திரம் நிறைய ருச்சுக்கள் உண்டு பதினெட்டு பேர்கள் அதுக்கு மேல இன்னும் இருபது முப்பது பேர்கள் அவளுக்கு பக்கத்துல அனுகூலமாக ஜபிக்கிறவர்கள் இந்த பதினெட்டு பேர்கள் அவசியம் ரித்துக்கள் அவ இருந்தா தான் கர்மா நடக்கும் அதுல நாலு பேர்கள் ரொம்ப பிரதானமானவைகள் அத்வர்யூ ஹோதா பிரம்மா உத்காத்தான்னு சொல்லி அத்வர்யூன்னு சொல்றவர் எதிர்வேதத்தான மந்திரம் சொல்றவர் ஹோதாங்கிறவர் ரிக்வேதத்தான மந்திரம் சொல்றவர் உத்காதா சொல்றவர் சாமவேதத்தால மந்திரம் சொல்றவர் பிரம்மான்னு சொல்லி பிரம்மவரணம் பண்றவர் சர்வயிர் பிரம்மா நாலு வேதமும் மூணு வேதமும் தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு அவர்தான் பிரம்மவரணத்துக்கு யோக்கியம் இப்ப என்ன நினைச்சுக்கிறேன் ஏதாவது ஒரு கல்யாணம் காத்தி ஆயுஷமும் இதுல பிரம்மவரணம் பண்றதுன்னா ஆற பண்றதுங்கிற மந்திரம் ஒன்றும் தெரியலேன்னா அவரை பிரம்மாவா போடுவார் ஒண்ணுமே தெரியலேன்னா அவருக்கு பிரம்மவரணம் பண்ணிவிடு ஏன்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அவர் வருமானம் உட்காந்துருக்க வேண்டியதான் உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்லை இந்த கர்மாவில ஏதாவது ஆறாவத்தை தப்பி பண்ணினா அந்த ஹோமம் பண்ற போது கட்ட விரலும் நடுவில் இருக்கிற ரெண்டு விரலும் சேர்ந்து அந்த இலையை பிடிச்சி ஹோமம் பண்ணணும் அது மிருகி முத்திரைன்னு பேரு அஞ்சு விரலையும் சேர்த்து பிடிச்சானா அது வராக முத்திரை ஆபிச்சாரத்திலாம் பண்ணணும் அப்படி அந்த ஹோமங்கள்லாம் அந்த அஞ்சு விரலாலையும் முடிப்பன் மாவிலையே அப்படி பிடிக்கக்கூடாதுன்னு அந்த பிரம்மா சொல்லணும் அதுக்காக வைக்கிறது ஒண்ணுமே தெரியாதவரை பிரம்மவரணம் வச்சா அவர் என்ன பண்றாரு தெரியுமா அவங்க நைவேத்தியத்துக்கு வச்சிருக்க எல்லாம் வாழப்பவே எல்லாத்தையும் நடுப்புறவே தந்துட்டு இருக்காருன்னு தேங்காய் பிள்ளையார் கூட உடம்புல வச்சுக்கிறான் தூள் சூடா போறது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு ஆரம்பிட்டோம் அப்படி இருக்கிறவங்க ஒண்ணு பிரம்மவரணம் பண்ணி பண்றது முன்னாள்ல பிரம்மவரணம்னா ரொம்ப பெரியவாளா இருக்கிறவாள் தான் பண்ணுவாள் அவளுக்கு நிறைய கோவ பசுவை கொடுக்க சொல்லியிருக்காள் வரோ தட்சிணா ஆத்மா வரோ தட்சிணா பசுத்தான் வரம்னு சொன்னா பசுவுக்கு தான் பேரு பசுத்தான் கொடுக்கணும் அப்படிப்பட்ட பசுவை தட்சிணையாக பிரம்மோரணம் பண்ணவருக்கு கொடுக்கணும் இப்ப என்ன ரெண்டு அடாவை எடுத்து கொடுக்கலாம் பிரம்மோரணத்துக்கு அதுக்கு தகுந்த ஸ்ரேயஸ்லாம் இருக்கும்னு அப்படியா கொடுக்குறது சொன்னா சாஷி சொன்னா அவர் அடிச்சுன்னு போயிடணும்னு நினைக்கிறாருங்கிறார் என்ன திருடிண்டா போறாரு அவர் அப்படிலாம் தூண்டுவது துர்புத்தி இவனுக்கும் சாஸ்திரத்துல பரிச்சயம் இல்லை பெரியவா சொன்னாலும் கேட்கறது அதனால அதனாலதான் க்ஷேமம் குறைச்சல் கல்யாணம் கார்த்திகள்ல எத்தனை செலவு நடக்கிறது ஒரு சோடா பாட்டில் உடையறத பார்த்தா உடஞ்ச சோடா பாட்டிலால அதுக்கு வீடு கொடுக்குற செலவையும் இந்த வைதிக செலவையும் பார்த்தா அந்த வீடு அதிகம் இது குறைச்சல் அப்படி இருக்கு சாதுக்குளத்துல கொடுக்கற போதுதான் கணக்கு பார்க்கணும்னு தோன்றது அப்படிலாம் தோணப்படாது நிறைய கொடுக்கணும் பிரம்மஹோரணம் பண்ணா பன்னெண்டரை ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் அப்படிதான் கொடுக்கணும் பிரம்மதட்சிணை அது இப்படி கொடுத்தா தான் பசுவை தானம் பண்ண புண்ணியம் பசுவை கொடுக்கணும் ராஜாக்கள்லாம் பசுவாவே கொடுப்பார் முடியாதவாள் இப்படியாவது லட்சணம் கொடுக்கணும் இப்படி நாலு பேர்களை வரணம் பண்ண சொல்லியிருக்கு பிரம்மவர்ணத்துல சுகோதான்னு சொல்லி ரொம்ப வேதத்துல சொன்ன ரிஷி அவரை வர்ணம் பண்ணாலாம் பிரம்மாணம் கற்பயாமாத சுகோத்திரம் முனி சத்தமம் அத்வரியும் யாஜ்யவல்யம் யாஜ்யவல்ய மகர்ஷி அத்வரியவா எஜுர்வேதத்தால மந்திரம் சொல்லும் அத்வரியும்னா எல்லாருக்கும் தலைவன் அவர் யாஜ்யவல்ய மகர்ஷியை வச்சாராம் தேவதத்தன் பிரகஸ்பதி பகவானே தேவகுரு பிரகஸ்பதி அவரை ஹோதாவா வச்சாராம் ரிக்வேதத்தால மந்திரம் சொல்றவராக பிரஸ்தோதாரம் மாதாவாக பைதர்னு சொல்லி ஒரு மகர்ஷி சாமவேதத்தால கானம் பண்றவர் அவரை வச்சாள் அவளுக்கெல்லாம் மேல உத்காத்தா உத்காத்தாவாலாக யஜ்யம் கரையேறணும் சாமவேதத்துல அவர் கோபிதர்னு சொல்லி ஒரு மகர்ஷி அவரை வரிச்சாளாம் யஜ்யத்திலகா சாமங்களை காக்கணும் மூணு வேதங்களையும் அனுபவிக்கணும்னா யஜ்யத்துல பார்த்தா தான் அனுபவிக்க முடியும் எல்லா வேதத்துக்கும் விநியோகம் யஜ்யத்திலக யஜ்யம் இல்லைன்னா வேதத்துக்கு பிரயோஜனம் இல்லை வருமுறை ஜபிச்சுட்டு பிரயோஜனம் அத்தனை மந்திரங்களுக்கும் விநியோகம் இந்தந்த மந்திரத்தாலும் என்ன മന്ത്രത്താല് ஆரம்பிச்சா உடனே சாகா ഉടനെ அவன் புருஷன் கிளையை கொண்டு வரதுக்கு சொல்ற மந்திரம் அது வேதத்துல ஆரம்பமே ஷெய்த்வான ஆரம்பம் அந்த சாகையை கொண்டு வரத்தாலும் என்னன்னா ஜகத்து முழுக்க அன்னத்துக்கு தட்டு வராதா அப்படி கிராமத்துக்கு கிராமம் பலாசம் களையை ஒடிச்சு இந்த மந்திரத்தை சொல்லி பதினஞ்சு வட்டம் அக்னியில இஷ்டிகள் பண்ணி எங்க பார்த்தாலும் மழையும் தானியமும் இருந்த ஊர்ல இப்ப பைய தூக்கிண்டு எல்லாரும் யாச்சகம் வாங்க முடியா ரேஷன்ல கொண்டு விட்டுட்டா ரேஷன் வாங்க முடியா வந்து நம்ம தேசம் இதெல்லாம் தர்மம் குறைஞ்ச ஒரு குறவுனால்தான் அப்படி ஆயிருக்கு வேதங்களை அனுபவிக்கணும் சாமவேதம் சொல்ல சொல்றேன் யஜ்னத்துல சொல்ற சாமாவே இந்த சாமா காட்டாலே ரொம்ப க்ஷேமம் தெளிவாளுடைய சமாதியில் நாலு வேத பாடசாலையும் நடக்கிறது சாமவேத பாடசாலை உபாத்தியாயரும் ஒரு சிஷ்யனும் இங்க வந்திருக்கா அவன் சாமா சொல்ல சொல்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பெரியவா காமகோட்டி பெரியவாழ்கிட்ட அழிச்சுன்னு போயிருந்தேன் இன்னைக்கு பெரியவா காட்டாவாள் அஜாரு எல்லாம் நல்லா சொன்னால் சந்தோஷப்பட்டார் தண்டாகாரமா இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுவாள் கானம் இல்லாம அதுல ஏதாவது அக்ஷரங்களுக்கு லோபம் வந்திருந்தா அந்த லோபங்கள்லாம் இதனால் நீங்கி போயிடுமா இந்த சஸ்திரங்கள்ல ஏன்னா கானத்துல அப்படியே அக்ஷரங்களுக்கு கொஞ்சம் லோபம் வரலாம் இப்ப பாடுறவெல்லாம் பிந்தி பிந்தி பதத்தங்கள் பதங்களை எதிர்த்து இப்படி எல்லாம் பாட்டுல அது மாதிரி ஆகும் சாமவேதத்தினுடைய உபவேதம் தான் சங்கீதமே அதனால அப்படி அக்ஷரங்கள் திருட்டா அது தோஷம் இல்லை ஆனாலும் அந்த சப்தங்கள் சரியா வரணுங்கிறதுக்காக உடனே சத்திரம் ரிக்வேதத்தான்னு சொல்லுவாள் அதெல்லாம் யஜ்னபூமியில பார்த்தா நேர தேவதைகள் நேரம் வரா போல இருக்கும் ரிக்வேதத்தால சொல்லுவாள் அது சொல்ற போது பார்த்தா தேவதைகள் அப்படியே நேரம் வரா போலயே இருக்கும் எல்லாருடைய பெரியவாள் முதலிய சாட்சிவாள்லாம் ராத்திரி ரெண்டு மணிக்கு ஆரம்பம் யஜ்னத்துல கடைசி ஆள் அன்னைக்கு ரெண்டு மணிக்கே ஸ்நானம் பண்ணி விஷ்ணு ருத்ராட்சத்தோட வந்து காத்துக்கிட்டு இருப்பாள் கேட்கணும்னு அக்னிஹோத்திரம் தாத்தாச்சார் குடும்பங்கள்லாம் யஜ்னத்துக்கு வருவாள் அவ யஜ்னங்களுக்கெல்லாம் நாங்க போகாம பண்றதில்ல அவ வராம நாங்க பண்றதில்ல பந்துக்கள் மாதிரி அவாத்துல ஒரு கல்யாணம்னா நாங்கள் இல்லாம பண்றதில்லை எங்க குடும்பத்துல அவா இல்லாம பண்றதில்ல பரம்பரையா அவா குடும்பமும் அதே மாதிரி யஜ்யம் எங்க குடும்பத்திலயும் யஜ்யம் கும்பகோணத்துல இருந்துட்டு இருக்கா அக்னிஹோத்திரம் தாத்தாச்சார்னு இப்ப சதாபிஷேகம் கூட அவளுக்கு நடந்தது அப்படி யஜ்னத்தை நம்ம தேசத்துல எல்லாரும் பண்ணிட்டு இருந்திருக்கா அது அப்படியே விட்டு போய் இப்ப ஆறும் உத்தர கோட்டியும் உத்தர பண்றவாள் இருக்கா அது அப்படியே பரம்பரையில வந்து சம்மத்தை விடப்படாதுங்கிற எண்ணத்துல அந்த ரிக்வேத மந்திரம் ஒளிநாடெல்லாம் கேட்கணும்னு சொல்றாள் ரிக்வேதத்துல யஜ்னத்துல சொல்ற ஒரு சத்திரம் சொல்றேன் ோர் ीम वयम् देवस्य भोजनम् श्रेष्ठम् सर्वथा गमन्तुरम् भगवत् भीमः वयम् देवस्य भोजनम् श्रेष्ठम् धीमहामस्य भगत्सीमाश्रयिश्वयशस्तरम् भवितुः कश्चन प्रियम् न सुवादि सविता भगः तम् चित्रमी ी सौभगन् परा दुष्प्रियम् विश्वानि देवसवितर्दुरितानि भगासु वा यद्भद्रम् तम् न आसमा ममाको अधितये देवस्य सविदुस्तमे धीमः नुनः इलानि बन्धौ भवाजोऽनुभौमियानत्रा भजति मानवेभ्यः श्रेष्ठन्नात्र द्रविणै यथा दधा देवेभ्यो हि प्रथमै यज्ञेभ्यः अमृतत्वम् दुवतिभागमुत्तमायुद्धामानम् भविदर्व अनुजीना जीवितामानुषभ्यामचित् प्रेयच्च गर्वा देव्यजनेयद्रक्षये प्रभो त् यथा विश्वम् भुवनम् धारयिष्यत यः पृथिव्या हरिमन्दा दिवत्सुमति अश्वम् दिवः सुवदिधत्यपश्यतो ज्येष्ठा नभ्यः पर्वतेभ्यः क्षयाः सुधिपत्यावत् यतो स्वविधा देवस्वामस्य विभधु हिरण्यप्राणिष्व जिह्ः स्वभावः स्वुरिः त्रिनवम् सत्यधवनः पः प्रासु मध्वसु दिगी उभे श्रेष्ठम् धावित्रमासुबम् दोग्नेन्देनु ओढारमलड्वाहुम् आशुम्भीम् योषा पिता देवैः श्रवतिः सोमस्य मधते प्रेमान् देवो देवमो जमवतु प्रेदम् ब्रह्म प्रेदम् क्षत्रम् प्रेमम् सम्बन्धम् युजमानमवतु चित्रश्चित्राभिरुचिभिः श्रवद्ब्रह्मा வாக்குகள் ஏதோ சில மந்திரங்கள் இப்ப சொன்னோம் முழுக்க சொல்லுவாள் துர்ஷாஷிவாள் இருக்கிற போது எங்க பெரியவாள்லாம் சொன்னத்தை பார்த்துவிட்டு காஷி ராஜா கொடுத்த ரெண்டு பீதாம்பரம் அந்த நாள்ல ஆயிரம் ரூபாய் விலையா ஒண்ணு ரெண்டையும் எங்க தோப்பனாருக்கும் பெரிய தோப்பனாருக்கு இருக்கிறையும் ஒண்ணு போட்டுவிட்டு நான் அழையா போயிட்டேனே நான் ராஜாவா இருந்தா ராஜ்யத்தை எழுதி வச்சிருப்பேனே இப்படி மந்திரம் சொல்ற பெரியவாள் இந்த நாள்லயும் இருக்க இடையே நாளா அந்த நாள்லயே ரங்கநாதனுடைய சன்னிதியில பண்ணினாள் ஸ்ரீரங்கத்திலே என்ன அவ ரொம்ப ராமாயணம் சொன்னவாளாகினால ரங்கநாதா ரங்கநாதான்னு சொல்லிட்டு இருப்பாள் ரங்கநாதனுடைய சன்னிஹீத ஸ்ரீரங்கத்துல பண்ணினாள் பதினாயிரம் ரூபாய் தண்டலம் சுப்பிரமணியவாள் இப்போ வா புள்ள லட்சுமி நாராயணி இருக்காளே வா தோப்பனார் கொடுத்தாள் யாகத்துக்கு முத நாளைக்கே அந்த பதினாயிரம் ரூபாய்க்கு செலவிச்சிருக்காளா அவ அப்படி அவளுடைய தானம் யாகத்துக்கு ஒரு பதினாயிரம் ரூபாய் பெரிய திட்டம் அந்த நாள்ல பதினாயிரம் அந்த நாள்ல ரெண்டாயிரம் மூவாயிரத்துல பண்ணிவிடலாம் பதினாயிரம் ரூபாய் நல்லதா இருக்கணும்னு இப்ப லட்சுமி நாராயணன் இருக்காளே வா தோப்பனா அவள்கிட்ட ரொம்ப விசுவாசம் கொடுத்தாள் முத நாளைக்கே பிரதாயெல்லாம் செலவிச்சுட்டாளா சுப்பிரமணியவாள் ஆச்சரியப்பட்டாளா என்ன இப்படி பண்றீங்களேன்னாளா எனக்கு ராமன் கொடுப்பாளுங்கிறாளா அப்படியே வா யாரத்துல ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் செலவு ஆரோ கொண்டு குத்திவிட்டாள் பணத்தை அப்படி சஷ்வாள் இருந்து எங்க பெரியவாள் ஹிஷாழ்வாள் எங்க ஆத்மா ராமாயணம் சொன்னா கடைசியிலே எங்க ஆத்மா ராமாயணம் சொன்னா மண்டை வெடிச்சது பிரம்மரந்தம் குழந்தை க்ஷேமத்தை அடைஞ்சிட்டாள் வா புத்திராளி போன்பது வயசு சிற்கால் பட்டாள் ராமசேஷன் ரிஷிகேஷ் ஆபீசரா இருந்து ரிட்டையர் ஆகி அவ சொல்லுவாள் ராமாயணத்துல பிரம்மவிஷ்ணு மகேஷாத்தியா நாஸ்மாகம் திருஷ்டி கோச்சரா பிரம்மாவோ பரமேஸ்வரனும் விஷ்ணுவையோ நான் நேர பார்க்கல ரெண்டு தெய்வத்தை பார்த்தேன் சொப்பனத்துல ராவனை பார்த்தேன் எங்க ஆச்சாரியால் முத்தனாவாளை பார்த்தேன் செங்காலிபுரத்துல இந்த ரெண்டு தெய்வம் தான் நான் இது பார்த்தது சத்தியமா இருந்தா முத்தனாவால் துவாதிசியில சித்தியான அன்னைக்கு நானும் சித்தியாகணும்னா இன்னைக்கு நாங்க இன்னைக்கு எங்க தாத்தாக்கு ஆராதனை பண்றோமோ அன்னைக்கு அவ புள்ள சாதம் பண்ணிட்டு இருக்காள் அன்னைக்கே சித்தி அன்னைக்கு அதே துவாதசி தை மாசம் கிருஷ்ணபட்சம் துவாதசி தை மாசம் ரெண்டாம் தேதி தனு ஏகாதசி சன்னியாசம் துவாதசி சித்தி அதே திதியில அவளும் சித்தி அன்னைக்கே என்ன ஆச்சரியம் கண்ணால ஜனமிட்டாள் புத்தாள்னா நாங்கள்லாம் போயிருந்தோம் எங்க தோப்புறார் பெரிய தோப்புறார்லாம் அவ சித்தியா இருக்கும்போது மண்டை வெடிச்சுது அப்போ பிள்ளைகள்லாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாள் எங்க தோப்புனார் பெரிய தோப்புனார்லாம் அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணிவிட்டு எங்க போயிருக்காள் துவாதசி அவளுக்கு பிரசாதம் கொண்டு போய் கொடுத்தாள் மொத்தனா அவள் பிரசாதம் வந்துட்டு எனக்கு சத்தியத்தை கிடைக்கணும்னு சொன்னாள் சொன்ன காமமேவம் விசூலோகா இதெல்லாம் சொன்னார் வாதி சொன்னான் தாரையை பார்த்து தாரை நீ அழறையே உலகமே இப்படித்தானே இருக்கு எல்லாரும் இதுமந்தா இருக்கா சத்துன்னு தானே இருக்கா சரீரம் பொழுது தானே இருக்கு நீ என்னத்துக்கு நான் போனதுக்கு அழறேன்னு தன் குழந்தையும் தாரையும் சமாதானம் பண்ணான் வாதி அங்கதனையும் தாரையும் காமம் ஏவம் மிகோலோகா உலகமே மாதிரி தானே இருக்கு இதுக்கு என்னத்துக்கு அழறே நீ அழுவானேன்னு சொல்றா அந்த ஸ்லோகத்தை சொல்ற உடனே அதே மகான்னால் அனுபவித்த வாழ்க்கை ரொம்ப மந்திரம் படிச்சு அப்படிப்பட்ட பெரியவாள் ஆயிரம் ரூபாய் வரும் காசி மகாராஜா அந்த நாள்ல கொடுத்தத உண்மை இங்க பெரியவாள் போத்திட்டாள் ஆனமுட்டும் சொன்னாள் நீங்க சம்சாரிகள் இப்படி எல்லாம் பண்றேளேன்னாள் என்னவனா என் ஜென்மா கரையராது யஜ்யம் பூர்த்தி ஆகுதுன்னு விட்டாள் அப்படி கொடுத்தா இன்னும் அந்த பட்டு ஆற்றல் இருக்கு பட்டு என்ன பண்றது ஒரே தங்க ஜரிகை எல்லாம் அப்படி பட்டு கொடுத்தா அந்த நாள்ல சாஷ்வா கொடுத்தப்பட்டு இப்படி எல்லாம் பெரிய மகாமந்திரங்கள் நம்ம தேசத்துல இனிமே கொஞ்ச நாள் போனா இந்த மந்திரம் நான் எடுக்க போறதா யாகம் நடக்க போறதா அப்படி கவலை இந்த கவலையெல்லாம் இப்போ தமிழ்நாட்டுள்ள அம்பிக்கு யாகம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த மகாவதி அன்னைக்கு நடக்கிற அன்னைக்கு அங்கே ஆரம்பிச்சு அப்புறம் பதிமூணாம் தேதி பூர்த்தி அனுபவத்தில் சரியா நடக்கணும் இந்த தெய்வபலத்தான் நடக்கணும் அவங்களுடைய அனுகிரகத்தால் தான் எல்லாம் நடக்கணும் இப்படி யம் தமசா நதி தீரம் கங்கைக்கு முன்னாடி தமசை தமசை தாங்கி தான் கங்கைக்கு போகணும் அது மகா பாவனமான தமோபகந்திரீம் தமசாம் மகாஷியான்னா காளிதாசன் பாபம் இருந்தா தமசா நதியில ஸ்நானம் பண்ணா போயிடுமா அந்த நதிக்கரையில யாகம் நடக்குது இப்படி பெரியவாள்லாம் வந்திருக்காள் உத்காசான்னு சொல்லி நல்ல சமவேதத்துல மகானி கூட அவர் கோகிலர்னு பேரு அவரை உத்காதாவா வர்ணம் பண்ணினாள் கானம் இப்ப முன்னாலே சாமவேதம் அப்படி கானம் பண்ற போது வசந்தர சாமாவை கானம் பண்ணார் உத்காதா சாமகஸ்ரேஷ்டா सप्तस्वरसमन्वितम् रथन्तरमगायत्तु स्वरिते समन्वितम् ரசந்தர சாமாவே அப்படி கானம் பண்ணினார் மேல் ஸ்வரத்துல கானம் பண்ற போது கொஞ்சம் நடுப்புறேஸ்வரபங்கோதே நடக்க முடியாம நடுப்பு நடுப்ப கொஞ்சம் சுவாசத்தை விட்டுட்டா அதனால ஸ்வரபங்கம் வந்துடுது இந்த யாகத்தை நடத்துற புள்ள வேண்டும் யாகம் பண்றாரே தேவதத்தால் பரம கோபம் வந்துடுது அவனுக்கு ஹே மூர்க்கான்னு அந்த ரிஷியை கூப்பிட்டு ஹே முட்டாள்னு சொல்லிவிட்டார் கோபத்திலே தேவதத்து முக்கிய முட்டாளா போட்டியிலே சுரபங்கள் தவறு வரலாம் நித்திய தர்மாங்கிறது பகவத் திருப்தர்த்தமா பண்றது ஒன்னையும் விரும்பாமல் எதையாவது ஒன்ன விரும்பி பண்ணினா அதுல ஒரு குறைச்சல் கூட வரப்படாது சம்பந்தி விருந்து மாதிரி காமிய தர்மா நித்திய தர்மா அதிதிக்கு சாப்பாடு போடுறா போல நான் நாலு நாள் ஆட்டி சாப்பிட்டுன்னு ஒரு அதிதி வந்து காட்டா ஏதோ மோரும் ஜாதமும் இருக்கு சாப்பிடுனா சாப்பிட்டு போடுவான் சம்பந்தி ராத்திரி பத்து மணிக்கு வந்தவருக்கு மோரும் ஜாதமும் இருக்குன்னா சாப்பிடுவா அவருக்கு பாயசம் விட தட்டி பன்னெண்டு மணிக்காவது போட்டுதான் ஆகணும் அது மாதிரி காமிய கர்மாங்கிறது சம்பந்திக்கு விருந்து பண்றா போலே நித்திய கர்மாங்கிறது ஆர்வம் அதிசி வாசல்ல பசின்னு காட்டா அவருக்கு போடுறா போலே அதனால இது காமிய கர்மா நான் புள்ள பிறக்கணும்னு பண்ற கர்மா இதுல வந்து வைக்கல்யம் வரலாமா இப்படி முட்டாளா பண்ணிவிட்டீரேன்னு சரி முட்டாள்னு கூப்பிட்டு சொல்லிவிட்டான் ஒரு மகர்ஷி அப்படி சொன்னோட அவருக்கு பரம கோபம் வந்துடுது அவர் என்ன பண்ண உனக்கு பிறக்க போற புள்ள முட்டாளத்தான் பிறக்க போறான் சர்வ பிராணி சரீரே எல்லாருடைய உள்ளே இருக்கிற மூச்சு காத்து சுவாதீனமா அடக்க முடியுமா அது வந்து நினைச்சபடி அதை விட முடியுமா அது இயற்கையாக தவறுதல் நேரக்கூடியதுதான் அதுக்காக இப்படி சபிச்சே அதனால உனக்கு பரவ முட்டாளாய் ஒரு அக்ஷரம் கூட தெரியாதவனாய் அப்படி ஒரு புள்ள பறக்க போனான் என்கிட்ட குத்தம் இல்லாத போது என்னை இது மாதிரி நீ தூசிச்சதுனால இப்படி ஆயிடுவான்னு சொன்னாரா அந்த கோபிலன் தேவதத்தனை பார்த்து உடனே பார்த்தா தேவதத்தன் பெரியவாள் அப்படி வாக்குனாலும் சபிச்சது மகர்ஷி எல்லாம் கோபத்தை ஜெயிச்சவாளாச்சே நான் ஏதோ தெரியாதனமா கோபிச்சு விட்டேனே ஆனா அதுக்காக நீங்க இப்படி கோபிச்சுக்கலாமா அதோட கூட மகான்களை போய் அண்டிவிட்டா அவ துக்கத்தை போக்குறவாளாச்சே எனக்கு பெரிய துக்கத்தை விலக்கி வாங்கி கொடுத்துட்டேனே அக்ரோதி சுகதா சதா பராதே பிரேந்திர கதம் சொற்பமான குத்தம் சின்னதான குத்தம் நான் பண்ணதுக்கு பெரிய தண்டனை பண்ணிவிட்டீரே அபுத்திரம் இல்லாமல் இருக்கிறது தேவலையாச்சே முட்டாளான பிள்ளையை பெறுவதற்காட்டிலும் குள்ள இல்லாமல் இருப்பதே தேவலே நான் குழந்தை இல்லைங்கிற குறையில வந்து உங்களை யாகம் பண்ணி வைக்கணும் நேனே பொருத்ரோன்னு தவிச்சவனே என்ன இன்னும் தவிக்க முடியா பண்ணி விட்டீரே புத்திரோ பாபயுக்த புனக்கிருதா மூர்க்கபுத்திராத புத்திரம் பரம் வேத விதோரிதோ ஏழு என்ன சொல்றாள் தெரியுமா முட்டாளான பிள்ளையை பெறுவதை காட்டிலும் பிள்ளை இல்லாமல் இருப்பது நலம் சொல்றாளே மூர்க்க புத்திராத புத்திரம் பரம் வேத விதோரிதோ போலத்த மகான்களுடைய தபசக்தி ஆறாவது ஒரு சாதுக்கு இருக்கிற கஷ்டத்தை போக்குறதுக்கு அல்லவா உபயோகப்படணும் அசத்துக்குள்ளே ஒரு திரவியம்னா துஷ்டனுடைய ஒரு கஷ்டத்தை போக்குறதுக்கு உபயோகப்படும் என் குறையை நீக்கிறதுக்கு உங்க தபசு உபயோகப்பட வேண்டாமா இப்படி இந்த சம்சாரத்துல முட்டாளான பிள்ளையை பேத்துட்டா அதுக்கு மேல துக்கம் இல்லையே உலகத்துல ஆயுதம் துக்கத்தை சகிச்சு விடலாம் சகச துக்கானி சஹந்தி லோகே சத்வாரி துக்கானி அப்படி துசஹானி நாலு துக்கம் சகிக்க முடியாத துக்கமா ஆயிரம் துக்கத்தை சகிச்சு விடலாம் என்னன்னா பயிர் பண்ணி நஷ்டம் வந்துட்டா தாங்காத துக்கம் வயல்ல பயிர் பண்ணியே வரவாண்டான் தோட்டத்துல பத்து வண்டச்செடி ரெண்டு கத்திரி செடி ஒரு புடஞ்செடி போட்டு அது அப்படியே பிஞ்சு விட்டுருக்கிற போது ஒரு மாடு ஆடு வந்து மேய்ஞ்சி திருட்டு போயிடுச்சுன்னா என்ன பாடுபடும் தெரியும் இவன் நினைச்சிருப்பான் நாளைக்கு கத்திரிக்காய் சாம்பார் பண்ணணும் நினைச்சிருப்பான் முத நாளைக்கு வந்து எல்லாத்தையும் கடிச்சிட்டு போயிடும் ஒரு மாடு என்ன பண்ணிவிடுவேன் எதை ஒன்று பண்ணிவிடுவான் வினஷ்டா கிரகிணீச்ச துஷ்டா பயிர் பண்ணி நஷ்டம் வர்றது பத்னி துஷ்டையா இருக்கிறது அவன் சொன்னதுக்கு எதிர்த்து பேசிட்டு இருக்கிறது புத்ரோ பிரவித்வானு உள்ள முட்டாளா இருக்கிறது வயத்து வலி இந்த நானும் அசசியமான துக்கம் என்றால் சத்வாரி துக்கானி அப்படி துஸ்ஸகானி கிருஷிரு வினஷ்டா கிரகிணீச்ச துஷ்டா புத்திரோ பிரவித்வான் உதரேச்ச பாதா இதெல்லாம் ரொம்ப அசக்கியமான கஷ்டம் இது அது தாங்க முடியாது மரணாதிகள் சாபத்துல இருந்து அனுகிரகம் பண்ணணும் கால போய் பிடிச்சா ஏன்னா நீங்கள்லாம் மகான்கள் தப்பு பண்ணவாட காப்பாற்றுறதுக்குள்ள தபஸ் உங்களிடத்துல இருக்குது விழுந்தான் தேவதத்தன் கோபிதர் மகர்ஷியினுடைய காலில் உடனே கருணை வந்துடுத்த வாழ்க்கை கணகோபா மகாந்தோவின் ஆமா பாபிஷ்டா கல்பகோபனாக சிலவன் யானை மாதிரி மறக்க மாட்டான் அப்படி கோபம் வந்தா போயிடும் முத்தமா இருக்கு அவன் படபடம்பாள் அப்படி கோடை இடி மாதிரி உடனே நின்று போயிடும் உடனே அனுகிரகம் பண்ணிவிடுவாள் அதான் முத்தமாளுடைய கோபம் அவன் சிலவன் மனசுல அப்படியே வச்சிருந்து யானை மாதிரி பன்னெண்டு வருஷம் யானை மறக்காது தப்பு பண்ணவனே அப்படி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவன் தான் மறுபடியும் யானையா பிறக்கிறான் வந்து மன்னாடுறது தெருவில் வீதியில அப்படி ஆயிடும் க்ஷணகோபான்னா மகான் மகான்கள் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டாள் ஆகி மகா வித்வான் ஆயிட போறான் நாளா காலத்திலே குழந்தை பிறந்தான் ஊத்தத்தியன்னு பேர் வச்சான் பரம முத்தாளா நாளுக்கு நாள் அவனுடைய மௌத்தியம் வளர்ந்துட்டு வருது அவன் உடம்பு வளர்றதோட கூட ரொம்ப அசட்டுக்குள்ளே பேச தெரியல ஊமே வைத்தியம் ஏதாவது தப்பான காரியம் பண்றது இது மாதிரி கொஞ்ச நாள் ஊக்க குழந்தைய வைய ஆரம்பிச்சுட்டாள் வயசாக வயசாக நல்ல யௌவனம் வந்துடுது தாயார் போக்குனாரே இப்படி ஒரு பிள்ளை எங்களுக்கு இறந்துட்டு பிறந்தேன் யாரும் கண்காணாம துறையேன்னு நல்லை நதைவேனே அப்படி சொன்னாய் உடனே எங்க ராஜ்யமுன்னுது மகாபிடாவே பி சொல்லி ஊர்ல இருக்குறவனு சொன்ன உடனே இந்த ஊர்ல இருக்கப்படாது கங்கா தீரம்பூர் நம்மே பரபதானாம் கஜதாம நம நம மத்தியசோ கவி கா தீரே சுபே சனே கரையில ஒரு குடிசை போட்டுண்டு ஒரே ஒரு சங்கல்பம் பண்ணினானா நமக்கு மந்திரம் தெரியாது தந்திரம் தெரியாது பூஜை தெரியாது பிராணாயாமம் தெரியாது பொய் சொல்றது இல்லைன்னு ஒரு தீர்மானம் பண்ணினானா இப்ப நாசத்தியம் பிரபிரவீன்யம் உயிர் போனா கூட பொய் சொல்றது இல்லை நான் அப்படி ஒரு விரதம் வச்சுட்டானாம் நாசத்தியம் பிரபிரவீன்யம் நவேதாச்சயம் கிஞ்சிதே ஜாதின ஜபம் ததா வந்தாள் பெரியவாள் உபதேசம் பண்ணம்னா நீ ரொம்ப மகாபாரதி உனக்கு உபதேசம் பண்ண மாட்டேன்னாள் ஆழ்நாள் எதையாவது நீ இந்த தப்பெல்லாம் விட்டு உபதேசம் பண்றேன்னா நான் வந்து இருநூறு பேருக்கு ஆகாரம் போட்டாகணும் எங்க அப்பா அம்மா அவளோட கூட பிறந்தவாள் என்னோட கூட பிறந்தவா இருநூறு பேர்கள் எங்களுக்கு எல்லாம் பிறந்திருக்கிற வசங்க நூறு நூத்தம்பது பேர்கள் இத்தனை பேருக்கு நான் ஆகாரம் போடணும் திருட்டு திரட்டு இதெல்லாம் பண்ணித்தானே ஆக வேண்டியிருக்கு கொலை பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு தப்பையாவது நீ விடு நான் சிறிது காலம் கழிச்சு நானா வந்து உனக்கு உபதேசம் பண்றேன்னாள் கள்ளுக்குடியை விடுனால் நாள் முடியாதுன்னால் கொலை பண்றதை விடுனால் விட என்றால் பொய் சொல்றதை விடுனா விட்டுறேன் நிஜத்தை புரிஞ்சு விட்டான் திருட்டு போட்டான் தெளிவா திருட்டா இந்த மாதிரி பொய் சொல்றதுன்னு வச்சு விட்டான் ராஜாங்கத்துல அமாவாசை அன்னைக்கு திருடுறதுக்காக போனான் பன்னெண்டு மணிக்கு போஜ ராஜாவுடைய ராஜ்யத்துல போய் ஒரு சத்திரத்து மேலே படுத்துருக்கான் மழை தூத்தல் தூரின்றது ராஜா பைத்தியக்கார மாதிரி வருஷம் போட்டுள்ள அப்படி ஊர் சித்திரத்துக்கு இந்த ராஜாக்கள்லாம் அவளே நேரம் சிஐடி போலீஸா வருவார் வந்தா இவன் எழுப்பினாள் படுத்துன்னு சொன்னா இவன் தூங்கல நீ ஆறுன்னு காட்டாள் யாரோ வழிபோக்கன்னா இல்லை சொல்லு ஆறுன்னு காட்டாள் இப்படி கேட்காதீங்கோ நான் பொய் சொல்ற வழக்கம் இல்லை நான் நிஜம் சொல்றோம் என்ன வந்து இப்படி நிர்பந்தம் பண்ணி நீ கேட்கறியேன்னா அவனுக்கு ராஜான்னு தெரியாது நீ சொல்லு குத்தம் இல்லைன்னா நான் திருடான் தான் நானும் திருடம் தான் உங்க கொத்தாஜ் பண்றேன் எங்க திருட போறேன் போய் மகாராஜாவுடைய அரமனையை திருட போறேன் சொன்னா நான் அங்க வேலை பார்த்திருந்தவன் இப்போ நான் திரு திருடு பிறகு பண்ணதுனால என்னை விலைக்கு விட்டா இந்த இடத்துல ரத்னங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அங்க போய் திருடுங்க அந்த ரூமை காண்பிச்சு கொடுத்துட்டான் அங்க எல்லா ரத்னங்கள்லாம் வச்சிருப்பா எனக்கு தெரியும் நீ போய் திருடணும் விட்டா அவன் கண்ணை வச்சு அங்க போய் திருடின்னு வந்தான் இவன் கேட்டான் எனக்கு பாதி தந்து சொன்னான் ராஜா தந்து உண்ணேன்னு போயிட்டான் இவன் இங்க சத்தத்தினேல ராஜா உட்காந்துதான் அவன் சத்தியத்தை பரீட்சை பண்ணுவோம்னு அங்க போய் பார்த்தான் கண்ணம் வச்சான் உள்ள போய் ஒரு பொட்டியை உடைச்சான் மூணு ரத்னம் மதிக்காத ரத்னம் இருந்தது ரெண்டு ரத்னத்தை எடுத்துனான் ஏன்னா அவனுக்கு பாதி தரணும்னு சொல்லியிருப்போம் மூணு கொண்டு போனா உன்னை உடைக்கணும் ஆகினாலும் உன்னை அங்க ஒண்ணு ரெண்டு இடத்துல வந்தான் ராஜாட்ட வந்து உன்னை கொடுத்தான் நீ எனக்கு தந்து சொல்லி கொடுத்தியே மூணு இருந்தது உன்னை அங்க வச்சுட்டேன் என்ன பாதியா பண்ண முடியாது நான் ஒன்று விட்டுனேன் உனக்கு ஒன்று கொடுத்தேன் அட்ரஸ் என்னன்னு ராஜா கேட்டான் திருடனுடைய விலாசம் விசாரிக்கலாமா நீங்க அப்படின்னு சொன்னான் இல்லை நீ சத்தியம் சொல்றவன் பொய் சொல்லப்படாதுன்னு நிஜத்தை சொல்லு நான் போலீஸ்ல காட்டி கொடுக்கலன்னு சொன்னால் காட்டுல இந்த புதருக்குள்ளே ஒரு குகையில இருக்கோம் நாங்க இருநூறு முந்நூறு பேர்கள் சொல்லிட்டு போட்டான் ராஜா செத்தான்னா அவனை போச்சு நிமிடம் போய் ஸ்நானம் மட்டும் ராஜா படுத்துன்னு விட்டான் பெரிய காலம் நாலு மணி ஆச்சு காவக்காரன்லாம் எல்லாருமா கத்தலாம் திருட்டு கண்ணை வச்சாச்சு மந்திரி போய் கூப்பிட்டான் மந்திரி ராஜாட்ட வந்து சொன்னா நீ போய் பாருங்க மந்திரி போய் பார்த்தான் பார்த்தா மூணு ரத்னம் உயர்ந்த ரத்னம் இருக்குன்னு மந்திரி தெரியும் ரெண்டா காணம் ஒன்னு எடுத்து இடுப்புல நாயகன் நன்றி ராஜாட்ட ஒரு மூணு ரத்னம் விலமதிக்காத ரத்னம் வச்சிருந்தமே அது காணும்னா தான் போலீஸை விட்டு விசாரிச்சு விட்டா ராஜா இவன் மந்திரி வீட்டு கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க அப்புறம் அங்க ஒரு மாசமா பார்த்தா ஒத்தரும் கிடைக்கல ராஜா சொன்னா காட்டுல ஒரு புதர்ல திருடன் இருக்கான்னு எனக்கு தோன்று வேட்டையாட போன போது பார்த்தேன் அவனை பிடிச்சு கொண்டான் ஒரு மாதம் கழிச்சு அவனை பிடிச்சு கொண்டு வந்தான் கொண்டா மகாராஜா சிம்மாசன் உட்காந்துதான் அவனை அடிச்சான் அவனை அடிக்காதே என்ன ராஜா அடிக்காதே அவனை தொடாதே இருந்தார் சொல்லுன்னு அவன் சொன்னான் நான் தான் திருடினேன் ரெண்டு ரத்னத்தை திருடினேன் மூணு இருக்கிறவங்க ரெண்டு திருடினியான மந்திரி போய் அடிச்சான் அடிக்காதே நான் ராஜா மறுபடியும் சொல்லட்டோம்ல மூணு இருந்தது எனக்கு தந்து சொல்லிக் கொடுத்தான் தான் ஆறு சொல்லிக் கொடுத்தான் அவன் விலாசம் விசாரிக்கல அவன் இந்த ராஜாங்கத்துல வேலை பார்த்தேன் இப்ப வந்து நான் விலகிட்டேன் நானும் திருடம்னு சொன்னேன் அவனுக்கு பாதி தரேன்னு சொல்லியிருந்தேன் அதனால ரெண்டு ரத்னத்தை எடுத்துன்னு போனேன் உன்னை வச்சுவிட்டு இந்த ஒரு ரத்னம் இருக்குன்னு எடுத்து கொடுத்துட்டார் திருடன் உடனே மறுபடியும் அடிக்க போனா உங்கள்கிட்ட தான் பாக்கி ரெண்டு பேருக்குன்னு மந்திரி அடிக்காதே நான் முதல் குத்தவாளின்னு தன்னு தடுத்து வச்சான் ராஜா மடியிலேருந்து ரத்னத்தை ரெண்டாவது குத்தவாளி திருடன் தான் மூணாவது குத்தவாளி நீ மந்திரி போய் கொண்டு ஆத்துல போயிருந்தான் பேசாம கொண்டு தான் ராஜினாமா கொடுத்தான் இவனை மந்திரி அமைச்சுட்டா அவனை போய் சொல்லிட்டான் கொலைகளை எல்லாத்தையும் விட்டுட்டானே அவன் அப்புறம் இந்த ஒரு சத்தியத்தை அவன் பிடிச்சிருந்ததுனால அப்புறம் கொலை குடி இடி எல்லாம் சகலமும் விட்டுட்டான் மந்திரி பதவி கொடுத்த உடனே அப்படி ஆயிட்டால் அது மாதிரி ஒரு நல்லது அது ஊர் மூக்க நம்ம நிந்திக்கிறார் ஆகையினால சத்தியம் சத்தியம் வததேவ ஜனை சத்யதபா അവർക്ക് അവർക്ക് സത്യതപസ് സത്യവ്രത എന്ന് പേരൊന്നുതാം ജനയിൽ സത്യതപാലമദ്വിജവൈ ശ്രീവേനാഹം കൃതം ரொம்ப அழகா அம்பாளுடைய மந்திரத்தால அவன் க்ஷேமத்தை அடைய போறது சொற்ப நிமிஷத்துல சொல்லி போறேன் சரித்திரத்தை இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் ஒருத்தரம் அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிக்கணும் மந்திரம் ஜபிக்க முடியாதவாள் ஒரு தீபங்கள்ல படங்கள்ல பூஜை பண்ணணும் அவன் பெரியவாள் பண்ற மகாயாகத்தை வந்து கலந்து கொள்ளணும் அவன் வாக்கால சில நிமிஷங்கள் பேசணும் உடனே சவுந்தரம் கைலாசம் அவர்கள் பேசணும் அஞ்சு நிமிஷத்துல பூர்த்தி பண்ணி பண்ணேன் நம் நாளை தினம் அது அவசிஷ்டம் ஏதாவது இருந்தால் நாளைக்கு சொல்லுவேன் நம்மளுடைய சரித்திரம் பல சரித்திரம் இருக்கு நான் விஷயம் ஸ்ரவணம் பண்ணணும் ஸ்ரவண மாத்திரத்தினால குடும்பத்தில் உள்ள சுமங்கலி கோபம் முதலிய தோஷங்கள்லாம் போயிடுங்கிறாள் தெய்வி பாகவத் ஸ்ரவணத்தை ரொம்ப பெருசா சொல்லியிருக்காள் அது ரொம்ப அழகான முறையில ரத்னமயில்வாள் நடத்துறாள் இது பகவத்கீதை சொல்றதா இருந்தது அது என்னமோ அம்பாளுடைய லட்சுமணியருடைய பத்னி இந்த இந்த இந்த இடத்தை அவளுக்கு தான் கொடுத்துருக்கா ரத்னம் இருவாள் லட்சுமணியருக்கு அவ பத்னி இந்த அம்பா தேவி பாகவத்தம் சொல்லணும்னு சொன்னாள் ஒரு சுமங்கலி வாயில அப்படி வந்து பூர்த்தி பண்ணினாள் உடனே எனக்கு எழுதினா சுமே சொல்றேன்னு சொன்னேன் ரொம்ப அவசியம் எல்லாரும் கேட்டு பிரேமத்தை அடையணும் சவுந்தரம் கைலாசம் முதல்ல பேசட்டோம்னு பெரியவாள் சொல்றாள் அந்த அம்மா வந்து அம்பாளுடைய அம்சம் புரிந்தவர்கள் ரொம்ப நல்ல உள்ளம் நித்தியம் முருகன் ஆராதிச்சு சமயம் திருட்டுனால ஏற்பட்ட தோஷம் நம் பிரம்மஹத்தி கோஹத்தி சுராபானம் குழந்தை கொள்றது முதலிய பாபங்கள்லாம் இந்த கோட்டி ஹோமத்தால போதுதான் அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் வச்சு மகன் பெரியவாள் இந்த திலத்தை கொண்டு ஹோமம் பண்றாள் நான் டிப்ரெஷனால திலஹோமம் கோட்டி ஹோமத்துல சொன்ன மந்திரம் தான் இது சோரஸ்யான்னம் அவஷ்டார்த்தம் பிரம்மஹா குருதல்பகா கோஸ்தேகம் சுராபானம் புரோணஹத்தியா குழந்தையை கொள்றது குழந்தை பிறக்காம தடுக்கிறது இருக்கு பாருங்க ஒரு குழந்தையை கொள்றா போனஹா அது மாதிரியான தோஷங்கள்லாம் விலகிறதுன்னு சொல்றேன் பெரிய மகாபுத்தி பெரிய மகாயாகம் அவளை போன்ற பெரியவாள் தான் இது மாதிரி காரியத்தை பண்ண முடியும் அவளுடைய ஆஜ்ஞைக்காகத்தான் எல்லாம் தானா அங்கங்க அப்படி எப்படி நடக்கிறது அவளை அண்டினவாள்லாம் க்ஷேமமா இருக்கா க்ஷேமத்திலிருந்து அர்த்தநாத்தை சேர்ந்து ஒரு பக்தர் வந்திருக்கார் எனக்கு ரொம்ப நாளா அவள் வங்கிவாள் பெரியவாளத்துல என்ன இல்லாத பக்தி அவருக்கு மகாட்சேமமா இருக்கார் அவர் ஒன்றி நினைச்சா இந்த கோட்டி ஹோமம் பண்ணி வச்சுடுவார் பெரியவாளுடைய அண்ணா அப்படி இல்லை எல்லாருடைய பிரதியும் சரணம்னு எண்ணம் மகான்கள்லாம் அப்படித்தான் இருப்பாள் இந்த பெரிய எங்க சோபனா சொல்வாள் பாரிஜாத்த மரத்தை ரொம்ப அசக்கப்படாது தானா உதிர்ந்த புஷ்பத்தை எடுக்கணும் அது மாதிரி தர்மம் பண்றவாளை போய் தொந்தரவு பண்ணப்படாதுன்னு சொல்வாள் அது மாதிரி எண்ணம் கொண்டவாழவா நவனாவா சத்தியார்த்த சொன்னா இந்த போட்டி ஹோமம் அவர் ஏகதேசமா பண்ணி விடுவார் அவளுடைய அனுகிரகத்தால் எத்தனையோ க்ஷேமத்தை அடைஞ்சிருக்காள் அப்படி இல்லாம இருக்க அவ வந்து எல்லாருடைய திரவியமும் சாரணம் அவள் ஏதோ ஒரு கருவிதான் அவளுக்கும் இந்த ஹோமத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை வாஸ்தவம் அது அவ மனசு அப்படிப்பட்ட ஒரு நிலையில உள்ளதுதான் அம்பாளுடைய அருள் எல்லாருக்கும் வரணும்னு எண்ணம் அது மகான்கள் அப்படித்தான் நினைப்பாள் லோகம் மூக்க க்ஷேமத்தாக்கணும்னு பிரகலாதன் சொன்னாள் எத்தனையோ பேர்கள் மௌனவிரதம் வச்சிருந்து காட்டுக்கு போடுறாள் எனக்கு அப்படி போக இஷ்டம் இல்லை தூங்குறவனெல்லாம் எழுப்பி கரையேற்றணும்னு என்னுடைய இஷ்டம் பிராயணதேவமுனயா ஸ்வவிமுக்தி காமா சதம் திவிஜனே விஜனே ஜனமில்லாத இடத்துல மௌனம் வர வச்சுனுட்டா பரார்த்த நிஷ்டாக அவ புரட்சியாரக்கரையற்றவாள் சுயநலம் உள்ளவாள் எனக்கு அப்படி உத்தேசம் இல்லை தெருவுக்கு தெருவு பூந்து தூங்குறவெல்லாம் எழுப்பி சொல்லு ஹரிநாமா சொல்லுன்னு இல்லாமல் ஷவுக்கால் அடிக்கணும் அப்படி நாமா சொல்ல சொல்லி ஒத்தனையும் விடாம எனக்கு கரையத்தனம்னு எண்ணம்னார் பிரசாதம் பாகவதத்தில் ஆண்கள்லாம் அப்படித்தான் நினைப்பாள் எல்லாரும் நன்றாக இருக்கணும் தான் நினைப்பாள் அப்படிப்பட்ட பெரியவாள் பெரிய மகாபதி அவளுடைய ஆஜ்ஞைக்காக தான் நானும் இப்ப இந்த தேவி பாகவதம் வந்து சொல்றேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது ரொம்ப ஓச்சலா இருக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி போனதா தீர்மானம் பண்ணிருக்கேன் ரத்ன வழிபாட்டை எதுவும் முடிஞ்ச போதை வச்சு என்ன வந்து வந்தியே போகலையேன்னு சொல்லப்படாது நீங்க அப்படி இன்னும் ஒரு மாசத்துல அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி போறதா மனசுக்கு அப்படி தோணிட்டு இருக்கு என்ன சொன்னபடி வர முடியல சிரமமா போட்டுருது என்னமோ பூர்வம் சொன்னால் பண்ணியாச்சு சுவாமி தியானம் பண்ணுவோம் அப்படி கூட மனசு தோணிக்கின்றது அது பகவான் எப்படி நினைச்சுருக்காளோ அது மாதிரி நடக்கும் அது அவள் பெரியவா சொல்லிவிட்டா இந்த தேதியில் வரணும்னு மற்றவங்க இவாளுக்கு தெரியும் அவளே வந்தா சேலத்தில் உடனே வரேன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு போக முடியல அப்புறம் நான் பூவில் தான் நினைச்சேன் சொன்ன வாக்க தட்டப்படாதுன்னு உடனே என்ன பண்ணிவிட்டா என்னை காக்காமலே ட்ரன்சால் பண்ணிவிட்டா அவளுக்கு அப்புறம் அவளுக்கு வர முடியாது சொன்னா அப்புறம் நான் நல்லா கழிச்சு போய் போய் சொல்லிட்டு வந்துட்டேன் பிரவசனம் பண்ணிவிட்டேன் இந்த வெய்ய நாளில் சிரமமா இருக்கு இனிமே அப்படிலாம் சிரமப்பட முடியாதுன்னு தோணி மனசுல ஒரு தீர்மானம் பண்ணிட்டு ஒருத்தருக்கும் தீர்மானம் சொல்றதில்லை முடிஞ்சா வரேன் வந்தா சேர்த்துங்கோ இல்லைன்னா விட்டுருங்கோ நான் அப்படி சொல்லி போறதா வச்சுட்டேன் ஏன்னா நான் ஒரு தேவி சொல்லி வந்தியேன்னு அப்புறம் அவன் கேட்கப்படாது இல்லையா அப்படியே வா தெரியவா சொன்னபடி நடத்தணுங்கிற ஒரு எண்ணத்துல இப்ப இங்க வந்து தேவி பாகவதன் சொல்றேன் அம்பாளுடைய பிரசாதம் எனக்கும் உண்டாகணும் உங்களுக்கும் உண்டாகணும் இந்த சத்தியவிரதன் பொய் சொல்லாமலே கங்கக்கரையோட வசிச்சுட்டே இருந்தால் உலகம் முழுக்க அவளை சத்திய தபஸ்வின்னு பெயரிட்டு விட்டாள் இப்படி இருக்கிற போது காட்டுல ஒரு பன்றிய ஒருத்தன் பெரிய முள்ள பன்றியை அடிச்சுட்டான் ஒரு வேடம் உடம்பெல்லாம் பானங்களை கொட்டினான் அது ரத்தத்தை கொட்டிங்க அதுக்கு குஞ்சு குட்டிகள் ஏராளம் அதுகளை காப்பாற்றணுமேங்கிற எண்ணத்துல அது என்ன பண்ணிட்டு இந்த சத்தியவிரதனுடைய குடிசைக்குள்ள வந்து புந்து அந்த அந்த வேடன் அங்கிருந்து அந்த கீழே ரத்தம் சொட்டி இருக்கிறத பார்த்துன்னு இங்க வந்தான் நீங்க சத்தியம் பேசுறவாளாச்சே இந்த பன்றி இங்கதானே வந்து இங்கெல்லாம் ரத்தமா இருக்கே எங்க போச்சுன்னு காட்டான் திரும்ப திரும்ப காட்டான் அந்த பன்றி வரபோது அது தவிக்கிறத விட்டு இந்த சத்தியவிரதம் என்ன பண்ணிவிட்டா ஹை ஹைன்னு சொல்லி உள்ள போச்சுனாலே இந்த சாரஸ்வத பீஜத்தை அந்த பிந்து இல்லாம ஐன்னு சொல்லாமே ஐ ஐன்னு சொல்லி இவன் உள்ள சொல்லி உள்ள போச்சொல்லிவிட்டான் அது உள்ள போய் படுத்து கொடுத்து வேடம் வந்து விடுவான் அவனுக்கு தெரியப்படாது நம்ம சத்தம் தெரியப்படாதுன்னு மூச்சு விடாம அது உள்ள போய் படுத்துருச்சு இவன் ஐ ஐன்னு விரட்டினான் பறந்து கண்டு இந்த ஐன்னு சொல்ல சொல்லாமே அந்த பிந்து இல்லாம இந்த ஐன்னு சொன்னத்தை வச்சிருந்த அம்மா என்ன பண்ணா உள்ளதான இருக்காவா சொன்னா போல பராசக்தி சகல வித்தையும் உள்ள அவருக்கு கொடுத்துட்டார் கொடுத்த உடனே என்ன பிரம்ம வித்தையை கொடுத்துட்டாள் வித்தைன்னா ஏதோ தம்மன் வித்தையா பிரம்ம வித்தையை கொடுத்துட்டாள் எப்படி கொடுத்தாள் அவன் திரும்ப திரும்ப காட்டான் அப்ப உடனே சொன்னான் அவனை இவன் சொன்னான் இந்த சத்தியவர்தன் என்ன திரும்ப திரும்ப பார்த்தேடா சொல்லுங்கள் பார்த்தேடா சொல்லுங்கள்னு திரும்ப திரும்ப கேட்கறையே பார்த்தவனுக்கு சொல்ல தெரியுமா சொல்றவனுக்கு பார்க்க தெரியுமான்னு கேட்டான் இது மாதிரியான ஒரு சொல்லு வரணும்னா அது பிரம்ம வித்த உள்ள இருந்தா தான் சொல்ல முடியும் யா ब्रूते या ब्रूते सा न पश्यति अहो व्याधस्वकार्यास्मिन्ने किम् पृच्छति पुनः पुनः யா பஷ்யதி ந सा ब्रूते பார்க்கறது கண் நீங்க பார்த்தேடா சொல்லுங்கள்னு சொல்றையே பார்த்த கண்ணுக்கு சொல்ல தெரியுமா சொல்ற வார்த்தை ஏன் திரும்ப திரும்ப என்ன வந்து கே- அப்போ ரெண்டு யோஜனை பண்ணினாரா எது சத்தியம் எது அசத்தியம்னு அம்பாள் உள்ள இருந்து அவனுக்கு தோணும்படியா பண்ணிவிட்டாள் सत्यम् न सत्यम्भूयत्वहिंसा दयान्वितम् जाग्रतमेव सत्यम् हृतम् नराणाम् हयेन तदेव सत्यम् न तदान्यथैव விஷயத்தை சொல்வது என்று அர்த்தம் பண்ணிக்கிறாள் அப்படி இல்லைன்னா அப்படி இருப்பதை சொல்வதனால ஹிம்சை ஏற்படுமே ஆனால் அது சத்தியம் அல்ல அது அசத்தியம் இல்லையா ஒரு யோக்கியமான காவக்காரன் எஜமான பக்தி உள்ளவன் காவ ராத்திரி பத்து திருடர்களா வந்து உங்க எஜமான எங்க இருக்கான் சொல்லு அவனை இப்ப நான் குத்த போறேன் உனக்கு நூறு ரூபாய் தரேன் உனக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் உன் எஜமான சொல்லுன்னா அப்ப சத்தியம் பேசுற அந்த வேலைக்காரன் இதோ இந்த ரூமனகான் இருக்கார் ஷாவி கூட என் கையிலா இருக்கு திறந்து தானே உள்ளே போய் குத்தலாம் சொல்வதா சத்தியம் என் நிஜமான ஊர்லயே இல்லையே அமெரிக்கா போயிட்டார் வீட்டை விட்டு சொல்லணும் இப்போ அப்படி சொன்னா அந்த அசத்தியம் சத்தியமா எந்த சத்தியமானது ஹிம்சையை கொடுக்குமோ அந்த சத்தியம் சத்தியமல்ல அந்த இடத்துல அசத்தியம் தான் சத்தியம் சொன்னார் சத்தியம் சத்தியம் தயா தயாநிதன் சத்தியமேவ சத்தியம் கருணையோடு கூடின பொய் இருக்கே அதான் சத்தியம் அப்படி இந்த சத்தியவிரதன் இப்படி மனசுல யோஜனை பண்ணானா அம்பா உள்ள இருந்து அப்படி தோண முடியா பண்ணிவிட்டாள் தயான் சத்தியம் சத்தியம் ഗ്രഹത്തിലുള്ള പ്രാണികൾക്ക് നന്മയളിക്കക്കൂടിയത് എതുപോലെതാണ് സത്യം അത് പൊയ്യായിരുന്നാതെ സത്യം ഗൂർവിധമായിരുന്നാത് സത്യമല്ല എന്ന് തീരുമാനം പണി യാശ്യതിനൂതൂത மாரஜ பேன் திவசதா லக்ஷ்மீ திரத்தாரிணி வாணி நிர்பர சுக்திவாரபரிதா தட்சணம் மூணு தடவை ஒருத்தன் ஜபிச்சு விட்டானேயானா அம்பாளுடைய சன்னிதியில அம்பாளை தியானம் பண்ணிட்டு ராஜாக்கள்லாம் இவன் இருக்கிற உடம்பு ஓடி ஓடி வந்து நமஸ்கரிப்பாடான் மகாலட்சுமி அவன் வீட்டுல வந்து குடியிருப்பானான் சரஸ்வதி நாட்கள வந்திருந்து பேசுற பேச்செல்லாம் அமிர்தமாக பண்ணுவனான் எவனை விரட்டுவான் அவன் அம்பாள் எவனை விரட்டுவனா அவன் இருக்கிற இடத்துல எவன் வராம பண்ணுவனா அப்படி ஆச்சாரியால் கூறி சொன்னாள் புவனேஸ்வரியை பத்தி சொல்ல போது இந்த ஸ்தோத்திரத்தை அவசியம் படிக்கணும் நல்ல அழகான ஸ்தோத்திரம் உங்களுடைய ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு ஜெயமங்கலத்தில் இருக்கின்ற ஸ்தோத்திரங்கள்லாம் நம்ம பேர் புஸ்தகம் வாங்கியிருப்பேன் திருச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன் அவசியம் பாடம் நவாவரண பூஜையோ படத்துலயோ புவனேஸ்வரி இதுலயோ அர்த்தம் அதே மாதிரி குருவாயூரப்பனுடைய அஷ்டோத்தரேஸ்வரிய பக்கத்துல இருக்கிற தேவதைகள் அவளுடைய அர்ச்சனை சுகமா இருக்கு அப்படியே நிச்சயம் அதை பாராயணம் பண்ணலாம் ஒரு தீபத்துல அர்ச்சனை பண்ணலாம் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் படிச்சாலே போதும் க்ஷேமத்தை கொடுக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் வரணும் இவன் என்ன ஆயிடுமா கவியா ஆயிட்டால் ராஜாக்கள் வராள் உள்ட விட்டு போக சொன்ன அப்பா அம்மாவை நான் வராது பல்லக்கில் வச்சு அவனை அழிச்சுட்டு போய் அவனை பூஜை பண்ணி உலகம் முழுக்க அவனை முடியா அழைத்தான் அவனை பற்றி உபனிஷத்து போய் சத்தியமிதி அவனுக்கு தான் சத்தியமிதி சத்தியவச்சா ராசீதரா ராசீதரன் பேருள்ள அவனுக்கு சத்தியவச்சத்தின் உலகம் முழுக்க சொல்லும்படியா அழிச்சுன்னு உபனிஷத்து அவனை போய் கொண்டாடிருச்சு இப்படி என்ன தெரியுதுன்னா வியாசம் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அம்பாளுடைய மந்திரத்தை சத்குரு உணர்கிற உபதேசம் பெற்று ஜபிக்கணும் அல்லது பூஜை பண்ணணும் நமஸ்கரிக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் தஸ்மாஜந்ததாசே பூஜனீயா பக்திதா ஜகதா பாருங்கன்னு ஒருத்தர் மேல இருக்கிறவரை கூப்பிட்டா எனக்கு வர முடியலங்கிறார் ஏன்னா எனக்கு சக்தி இல்லைங்கிறார் சக்தி இல்லைன்னா சிவனேன்னு பேசாம இதுன்னு சொல்றோம் ஆமா சக்தி இல்லைன்னா அது வரும் சிவன் அது ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அது சக்தி இல்லைன்னா பேசாம சிவனேன்னு கடவுள் கடவுள்னு கூட சொல்லுவோம்னு சொல்லவன் அப்படி கூட சக்தி சக்திதான் உலகம் முக்க வியாபிச்சிருக்காள் அம்பாளுடைய அனுகிரகத்தை அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை தான் நாம் அடையணும்னு பெரியவாள் கோட்சமும் பண்றாள் சத்தியவர்தம் மகாட்சேமத்தை அடைஞ்சு உலகம் முழுக்க அம்பாள் உபாசிக்க முடியா பண்ணினாங்கிற புண்ணிய சரித்திரம் இப்படி ரோசர் சொன்னார் இந்த சரித்திரம் சொல்றாள் வியாசம் நிலைமையில இருக்கு நாளை தினம் மதுகீத மோகம் அம்பாளுடைய அனுகிரகத்தால மதுகீத மோகத்தை நாராயணன் பண்ண போறாள் மகாவிஷ்ணுவால பண்ண முடியாம ஒரு தொடர் வந்துடுச்சு அது மாதிரி ஒரு நிலையில வந்துட்டு பகவான் கருணாமூர்த்தி வரண பாட்டுக்கு கதெல்லாம் கொடுத்துட்டா வசம் பண்ண முடியல அம்பாளுடைய அனுகிரகத்துல நாளைக்கு மதுகுண்டமோ சமுதிர மகா புண்ணிய சரித்திரம் அம்பாளுடைய பெருமையை பூரி குடும்பினி பூரி கிருத்த ஜய ஜய மயிஷாபுரமர்த்தினிரம் ஜனபத்மினி ஜெயசுகே وجدكم وبناكم جي جي رام رام विश्वत्पुषे नमोदम् जीवनम् ज्योति चन्द्रापिताम् चतुरवनम् चञ्चलादाङ्गलीम् நிச்சேஷீகிருதரத்த பீஜதனுஜே அந்த மகாமந்திரங்களை ஜபம் பண்ணி அந்த தேவதையாகவே ஆகிருக்காள் காஞ்சியிலே கோவில்ல போய் நுழைஞ்சதே வடது பக்கத்துல திரும்பினால் ஒரு பிம்பம் இருக்கு ஆச்சாரியாளுடைய பிம்பம் விதரக்க தண்டம் கமண்டலும் கீழே வச்சிருக்கு ஆச்சாரியால் உட்காண்டிருக்காள் அம்பாளுடைய சுருக்குமா ஸ்ரீரூபமா இருக்காள் அந்த மந்திரத்தை ஜபிச்சு ஜபிச்சு அந்த தேவதையாகவே ஆயிட்டாள் யசாக்கிருது அஸ்மின் லோகே புருஷோ பவதி தசேத பிரேத்திய பவதி யத்னதுர்பவதி தத்கிருதுர்பவதினது உபனிஷத்து எந்த தெய்வத்தை நாம் உபாசிக்கிறோமோ அந்த தெய்வமாகவே ஆடுவோம்னா அதான் நம்ம மந்திரங்களுடைய பெருமை அந்த தேவதையாகவே நாம் ஆகிவிடுவோம் இதுதான் உபனிஷத்துக்குடைய சாரம் ஆச்சாரியால் அம்பி அம்பின்னு பக்கத்துல இருக்கேன் இந்த அம்பிகாபுரத்துல போய் வந்து மந்திரத்தை ஜபிச்சு காஞ்சிக்குள்ள வர முடியாமல் அவ்வளவு உக்ரமா இருந்தா காமாட்சி அந்த மந்திரத்தை ஜபிச்சு தான் அந்த தேவதையாக ஆகி அப்புறம் அங்க வந்து ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணிருக்காள் அந்த வேகத்தை சக்கரத்துல ஆகர்ஷிச்சு சாந்த மூர்த்தியா பண்ணிருக்காள் இப்பவும் பௌர்ணமி இன்னைக்கு நவாவரண பூஜை முப்பத்தஞ்சு ரூபாய் செலவுலே பத்தாள் முப்பத்தஞ்சு ரூபாய் தான் நன்றாக பண்ணி வைக்கிறாள் அது மாதிரி நவாவரண பூஜையை நான் மாசத்துல பண்ண முடியாது ஆச்சாரியெல்லாம் நாலு மணி அஞ்சு மணி சிரமப்பட்டு நவாபரண பூஜை காமகோட்டி ஆச்சாரியால் சங்கேரி பிரிவாள்லாம் நாலு மணி அஞ்சு மணி சிரமப்பட்டு அவன் பண்ணுவாள் நமக்கு அந்த சிரமம் இல்லாம பண்ணில புண்ணியம் கிடைக்க முடியாது காஞ்சியில காமாட்சிக்கு ஆவரண பூஜையை பண்ணி வைக்கலாம் பௌர்ணமி பௌர்ணமி பண்றாள் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பிக்ஷேட்சை பண்ணி வைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமோ அவ பண்ற பூஜா பலங்கள்லாம் நமக்கு வருதேதான் அவ சாப்பிடுற அன்னம்ங்கிறது சொல்பந்தான் அவ பண்ற பூஜையை இன்னைக்கு பண்ண ஜபம் அவ பண்ண தியானம் இந்த பலங்கள்லாம் நமக்கு வந்து சேர்றது எந்த தெய்வத்தையும் உபாசிக்கிறோமோ அந்த தெய்வத்தையே ஆயிடுவோம் தான் பாரதத்திலையும் பீஷ்மர் தர்மபுத்திர பார்த்து சொல்ற போது உலகத்துல எத்தனையோ பேர் பகவானாக ஆயிட்டாள் தர்மபுத்திரா யாருன்னா கிருஷ்ணூரதா கிருஷ்ணமனுஸ்மரந்தா ராத்திரௌ ச கிருஷ்ணம் புனருத்திதாயே ते कृष्णदेहा प्रविशन्ति कृष्णम् आद्यम् यथा मन्त्रकृतम् उदासे கிருஷ்ணவ் விரதா ரொம்ப பகவான பூஜை பண்ணுவாள் அதே விரதமா வச்சுருப்பாள் கிருஷ்ணனுடைய சரணத்தில் துளசியும் புஷ்பத்தையும் ரொம்ப அர்ச்சனை பண்ணிட்டே இருப்பாள் பரதன் மாதிரி மகானுபாவனான பரதன் ஏழு தீபா ஆண்டார் ஏழு தீபா ஆண்டு விட்டு அது வாண்டாம்னு பத்னிகிட்ட கூட சொல்லாம முதலா ராத்திரியே அஞ்சு பிள்ளைகளுக்கும் பாகம் பண்ணி கையால எழுதி வச்சுட்டு போயிட்டார் பிள்ளைகளுக்கு தெரியாது இவர் எழுதி வச்சது ராத்திரி எழுந்திருந்து பார்த்தா காணும் மகாராஜாவே எங்க போனாலும் தெரியல கண்ணுக்கு தெரியாத நேபாளத்துக்கு பக்கத்துல கண்டகி நதி சாலகிராம சில விளையிற நதி அங்க ஓடி போயிட்டாள் உள்ள மனுஷன் போக முடியாது அந்த நதியை தாண்டி கிண்டி புலகாஷ்டமம் அங்க போய் பகவான போய் பூஜை பண்ணினார் பட்டத்திரி நாராயணி ஸ்தோத்திரத்துல இந்த சரித்திரத்தை மட்டும் ஜடபரத சரித்திரத்தை விட்டுவிட்டாள் பரதனுடைய சரித்திரம் ஜடபரத சரித்திரத்தை நாராயணி ஸ்தோத்திரத்துல பெரிய உத்தம சரித்திரங்களை ஒன்றையும் விடவே இல்லை இதை மட்டும் விட்டுவிட்டாள் நானும் ரொம்ப நாளா நாற்பது வருஷமா அதை பத்தி விசாரிச்சேன் தெரியல காரணம் எதிர்கு குருவாயூரப்பன் சந்தியிலே மூணு தசகமா அந்த சரித்திரத்தை மட்டும் நான் போய் எழுதி படிச்சேன் அந்த அந்த சரித்திரத்தை மட்டும் தத்ராபி கிருஷ்ணம் சமாச்சரம் குருவார்த்தநாத பிரபஞ்சம் பாதம் பிரபூதம் நிராய காலம் பிரணவம் ஜபம் அதனாலே அர்ச்சனமாமே அர்ச்சனம் பண்ணி பூஜை பண்ணின காலம் போக பாக்கி காலங்கள்ல பிரபஞ்சத்தை பகவானுடைய அவயவமா தியானம் பண்ணாலா பிரபஞ்சம் பிரபஞ்சமாகத்தான் தோன்றும் தோணாமல் இருக்காது சூரியனை பார்த்தா சூரியன் தான் தோணும் சந்திரனை பார்த்தா சந்திரன் தான் தோணும் பூமி பார்த்தா பூமி தான் தோணும் அது சூரியனை பகவானுடைய கண்ணாயம் சந்திரனுடைய பகவானுடைய சந்திரனை பகவானுடைய கண்ணாயம் பூமியை பகவானுடைய சரணமாயும் அப்படி அப்படி பாவிச்சு விடலாமோ தியானம் பண்ணி விடலாம் அத்தியாயம் பிரபஞ்சம் பரதூதம் காலம் பிரணவம் ஜபம் பிரணவ ஜபம் பண்ணிட்டு இப்படி காலத்தை போக்கினானாமே குருவாயிருப்பான்னா சுவாமி ஆமாங்கிறார் அப்படி ராத்திரி தூக்கத்துல ஹூன்னு கத்துறான் ராஜா என்ன கத்துறது கரடி வந்தது பிரி வந்தது சிங்கம் வந்ததுன்னா அப்படி இல்லாம இல்ல பகவன் நாமாவை அலறுறான் சொப்பனத்துல கிருஷ்ணார்ஜுனமாதரே பிராஜா முப்பத்துல வந்து ஹே கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவா யஜ்னேஷா அச்சுதா ஹிருஷிகேஷான்னு இப்படி அழகுனாராமே சொப்னத்துல இப்படி பகவான் நாமா சொல்ல தோணுமா சொப்னத்துல தலை போயிட்டு தலையை வெட்டின்னு போட்டான் திருடம்னு கத்துறான் தலையை வெட்டின்னு போயிட்டா அப்புறம் கத்த முடியுமா எவ்வளவு விரோதம் பாருங்க தலை போனதுக்கு அப்புறம் கத்த முடியுமா இப்படி வந்து அசம்பத்தமா கத்தரான் தூக்கத்துல என் தலையை வெட்டின்னு போட்டான் கத்தரான் இவன் கத்துறது மட்டுமில்ல உள்ள கொண்டாட்டியில வந்திருந்தோம் இந்த ஆத்துக்கார தலையை ஒட்டின்னு போட்டான்னு கத்துறா உனக்கு என்னமா தெரியும்னா அவர் சொல்றாருங்கிறா தலையை ஒட்டின்னு போட்டா அவர் சொல்ல முடியுமோ எவ்வளவு பொறுப்பு குறுந்தாததா எடுத்து பாருங்க இப்படித்தான் பிரபஞ்ச விவகாரம் முழுக்க அந்த பாரமார்த்திகமான மார்க்கம் ஒண்ணுதான் அது பொருத்தமா உள்ளது பாக்கியெல்லாம் இப்படித்தான் நாசத்து விஷ்ணுதான் இருக்கும் அதனால மகான்கள்லாம் வரும்னா பகவத் ஆராதனம் பகவத் ஆராதனம்னு ஈஸ்வராராதனத்துல விடுபடுவாள் அப்படி நாமாவை கத்துவாளான் உடனே சொல்ல வேண்டாம் ஸ்லோகத்தை சொன்னாலே போதும் இதுக்கு அர்த்தம் அது குருவாயூரப்பன் இருக்கிறானே அந்த மூர்த்தி தான் அப்படி உள்ள தெரிஞ்சானாம் மகாராஜாவுக்கு ராஜ்யத்தை விட்டுவிட்டு காட்டுல வந்து பகவன் நாமாவை சொப்னத்துல சொல்லி பகவத் ரூபம் உள்ள தெரியணும்னா எத்தனை பாக்கியம் இருக்கணும் மகாராஜா இப்படி பார்த்தான்னு பாகவதத்தில் சொல்லியிருக்கிறதுதான் இப்படி இந்த நாராயணத்தினுடைய சேஷமாய் மூணு தசகத்தை சின்ன ஸ்தோத்திரமா எழுதிக்கேன் அப்படி பக்தாலெல்லாம் படிக்கணும் குழந்தைகள்லாம் படிக்கணும் பிரம்மண பகவான கோபாலன பூஜை பண்ண பண்ண பண்ண கிருஷ்ணபுரத்தா பீஷ்மர் சொன்னார் கிருஷ்ணம் அனுஸ்மரந்தா ராத்திரவுச்ச கிருஷ்ணம் புனருஷ்டிதாயே பிரம்மண பகவான பூஜை பண்றது ராத்திரி படிச்சுக்கிற போது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு படிச்சுக்கிறது காலையில் விழுந்திருக்கிற ஹரே ஸ்ரீ கிருஷ்ணா பீதாம்பரம் கரவிராஜித சங்கரத்திர கௌமோதகி சரசிஜம் கருணாசமுத்திரம் ராசாசாய மதிசுந்தரம் அந்தஹாசம் வாதாரேஷ மனுஷம் ஹரிபாவையாமின்னு அப்படி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு காலையில் விழுந்திருக்கிறது அப்படி ஒருத்தர் இருந்தா தே கிருஷ்ணதேகாக அவளே பகவான் விட்டாள் எப்படி எப்படின்னாள் பிரதிசந்தி கிருஷ்ணம் ராஜ்யம் யசா மந்திரஹூதம் ஹுத்தாசே அவ மறுபடியும் திரும்பி நம்ம ஊர்ல வந்து நம்மோட மன்னாட மாட்டாள் பகவானோட ஐக்கியத்தை அடைஞ்சு விடுவாள் இப்பவே பகவத் தேகமா ஆயிட்டாள் எப்படி ஆஜ்யத்தை மந்திரத்தால அக்னியில ஹோமம் பண்ணினார் அந்த நெய்யும் அக்னியை ஆயிடுறது அது மாதிரி பகவானா ஆயிடுறாளா மனச சுவாமிகிட்ட செலுத்தி செலுத்தி அப்படி ஆயிடுறாள்னு சொன்னாள் அது மாதிரி அம்பாள் ஆராதிச்ச ஆச்சாரியால் அம்பாளுடைய சுரூபமாவே இருக்காள் அதனால அம்பிகா பிரம்மன் செய்து அந்த தாத்ருக்க சாரூக்கியத்தை அடைஞ்ச ஒரு கிராமம் அது அப்படிப்பட்ட பராசக்தியே ஆராதிக்க வேண்டிய முறையை கூறிய கிரந்தம் தான் தேவி பாகவதம் தேவி பாகவதத்துல அம்பாள் அனுகிரகம் பண்ணின சரித்திரம் பல சரித்திரம் இருக்கு சதாட்சி சரித்திரம்னு ஒரு சரித்திரம் பிரவராம்பிகா சரித்திரம்னு ஒரு சரித்திரம் மதுபீஷவதம் மகிஷாசுர வதம் இன்னும் பல உபாக்கியானங்கள் அம்பாளை பற்றின எல்லாம் எழுதி இன்றைய தினம் மதுகை சமோகம்ங்கிற புண்ணிய சரித்திரம் முன்பு புராத்தே காரணமே ஜாதே சேஷபதியம் ஒரு பெரிய மகாப்பிரணயம் வந்து மூணு லோகமும் ஜலமா போயிடுது எல்லாம் கடைசியில ஜலமாக ஆயிடுது ஒரு உலகமும் இல்லை சாட்சாத்து நாராயணன் ஆதிசேஷத்துல நிதிர பண்ணிட்டு இருக்கார் அப்படி பண்ணிட்டு இருக்கிற போது விஷ்ணு பகவானுடைய காதல இருந்து காதல இருக்கிற அழுக்கில இருந்து ரெண்டு அசுர பசங்கள் உண்டானானாம் விஷ்ணு தானவம் பத்து அழுக்கிலிருந்து ரெண்டு பசங்கள் மதுன்னும் கைத்தபன்னும் ரெண்டு ராட்சர்கள் உண்டானாள் உண்டானா அபாரமான பலம் அவர்கள் பார்க்கிறார் எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமா இருக்கு அவனுக்கே புரியல அந்த ஜலத்துல எல்லாம் அவங்கள் பெரிய சரீரம் அந்த ஜலத்துல அவன் விளையாடணும்னா எவ்வளவு பெரிய சரீரமா இருக்கும் அப்படி சஞ்சரிச்சான் ஜலத்திலேயே தாவே கதா ரெண்டு பேரும் உடையாம நீங்கள நீங்கிண்டு வரும்போது அவர் ரெண்டு பேருக்கும் ஒரு தோற்றம் தோணித்துதான் நம்ம யாரும் உண்டு பண்ணினாள் இந்த ஜலம் காரணம் தெரியலையே யோசிச்சானாம் நாம் இருக்கோமே யாரு நாம் நம்ம யாரும் உண்டு பண்ணினால் புரியலையே ரெண்டு பேரும் யோசனை பண்ணி உங்க பார்த்தாலும் ஒரேடியா சித்தரான் ஜலத்துல ஒரே ஜலமா இருக்கு வேற ஆள காணும் ததமிதம் கைதவன் இந்த மது கைதவன் ரெண்டு பேர்ல இந்த கைதவனுக்கு இப்படி தோணித்துதான் ஏதோ ஒரு சக்திதான் இதை உண்டு பண்ணிருக்கணும் அந்த சக்திதான் இந்த ஜலத்தையும் உண்டு பண்ணிருக்கணும் உலகத்துக்கும் காரணமா இருக்கணும் நம்மையும் உண்டு பண்ணிருக்கணும் ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு இருக்குன்னு தீர்மானம் பண்ணினானாம் தயா அந்த சக்திதான் அதே சக்திதான் நம்ம ரெண்டு பேரிலையும் உண்டு கொண்டிருக்கணும்னு இப்படி ஒரு தோற்றம் தோணித்துதான் சாட்சாத் ஜெகன் மாதாவான பராசக்தியை பத்தி ஒரு சக்தி இல்லாம ஒண்ணும் ஒரு காரியம் நடக்கும் ஒரு கல்ல மேல எறியிறோம் கீழே வருது என்ன காரணம் எரியறதுக்கு நாம் காரணம் கீழே வரத்துக்கு என்ன காரணம் குருத்துவம்னு ஒரு சக்தி இருக்கு அது அம்பாளுடைய அம்சம் எரிஞ்ச கல்ல அப்படியே தான் நிற்கணும் இங்கிருந்து கை எறியறோம் கல்ல எறியறதுக்கு நம்முடைய வேகம் நம்முடைய சக்தி எல்லாம் அதுக்கு உபயோகப்படுறது கீழே வந்த விதத்துக்கு காரணம் என்ன அதுல இருக்கிற ஒரு சக்தி குருத்துவம்னு ஒரு சக்தி இருக்கே அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபம் இப்படி சூத்தமா சாஸ்திரங்கள்ல போய் தீர்மானம் பண்ணியிருக்கா இந்த விஷயங்களை பத்தி அது அந்த கைத்தவனுக்கு ஏதோ ஒரு சக்தி இந்த ஜலத்தை தரு அந்த சக்தி தான் நம்ம ரெண்டு பேர்லயும் உண்டு பண்ணிருக்கு இது நிச்சயம் அந்த சக்தியினுடைய அருள் இருந்தா நாம எதையும் பண்ணலாம்னு இப்படி தோணிச்சுதான் துஷ்டாருக்கு கூட ஒரு தெய்வ பலம் இருந்தது நிதி இப்ப இருக்கிற துஷ்டம் வெறும் எம்டி இவனிடத்துல ஒண்ணும் ஒண்ணும் இல்லை அதனால அவன் ஒண்ணும் பண்ண முடியலையே சாதுக்களை இதனால எதையும் பண்ணிவிடுவோம் அந்த பசங்கள்ட்ட எல்லாம் சக்தி இருந்தது அது ஜலம் இருக்கிற சோடா பாட்டில் ஜலம் இல்லாத சோடா பாட்டில் இப்ப இருக்கிறவங்க தீர்த்தம் இல்லாமல் இருக்கு அவள்கிட்ட எல்லாம் ஒரு சக்தி இருந்தது தபஸ் இருந்தது அதை உபயோகப்படுத்துறத விபரீதமா உபயோகப்படுத்தினா தபஸை எப்படியும் உபயோகப்படுத்தினாம எழுதி பவரை கணத்துல வச்சா ஜலம் நெல்ல கொண்டு விட்டா அரிசி அருகில கொண்டு விட்டா மா கையால தொட்டா பிராணஹானி ஒரே சக்தி உபயோகப்படுத்துற முறையில அதனுடைய பலம் வந்து விபரீதமா போயிட்டு இருக்கு பாருங்க அது மாதிரி தபஸ வீணாக உபயோகப்படுத்தி இப்படி துஷ்பிரயோகம் பண்ணினால் அதனால கட்டு போனா இப்படி ஒரு தீர்மானம் பண்ணினா நம்ம கைட்டவன் வாக்பீஜம் சுமனோகரம் கிரீதம் तस्याध्यासो मृगकृताः सदाकाशे श्रुतम् ताभ्याम् वाग्बीजम् सुमनोहरम् गृहीतम् च ततस्ताभ्याम् തസ്യാഭ്യാസോ ദൃഢകൃത ഇവൻ യോജിച്ച സമയത്തിൽ ആകാശത്തിൽ அம்பாளுடைய மகாமந்திரத்துல ஒரே ஒரு பீஜமான வாக்பீஜம் ஒரே ஒரு அக்ஷரம் ஆகாசத்திலிருந்து அம்பாள் வாக்கிலிருந்து வந்ததான் உடனே என்ன பண்ணினா இது ஏதோ அந்த சக்தி தான் நமக்கு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிருக்குன்னு அந்த ஒரு அக்ஷரத்தை ரெண்டு பேரும் அபியாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டானாம் அபியாசம்னா திரும்ப திரும்ப சொல்றது திரும்ப திரும்ப சொல்றது ஆம்பரேணம்னு சொல்றது அபியாசம்னு சொல்றது சம்ஸ்கிருதத்திலே திரும்ப திரும்ப பூய கீர்த்தனம்னு சொல்றது இப்ப ராமராமா இருக்கு இது மாதிரி நாமாக்களை பூய கீர்த்தனம் பண்ணினா பிராணாயாமம் பண்ணா போலியா ராம ராம ராம ராம ராம ராமான்னு மூச்சு விடாம சொன்னா பிராணாயம் அது அதனால பெரிய மந்திரங்களை ஜபிச்சா ரோகங்கள்லாம் கூட போயிடுறது அது காரணம் ஒரு மணி ரெண்டு மணி முகூர்த்த கணக்கில் ஜபிக்கணும் அப்படி ஜபிச்சா அது மூச்சு அப்படியே ஒடுங்குறது நாடிகளை சுத்தம் பண்றது நாடி சுத்தமாயிடுச்சுன்னா அப்புறம் உடனே சித்தம் சுத்தமாறுது சரீரம் சுத்தமாறுது ஸ்தூலம் அப்புறம் சுத்தமாயிடுறது சரியாக ஆயிடும் அதனாலதான் ஜபிக்கிறதுக்கு இத்தனை ஆவர்த்தி ஜபி ஆயிரத்தி எட்டு ஆவர்த்தி பண்ணு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆவர்த்தி பண்ணுன்னு சொல்லுவாள் அப்படி சொல்றதனுடைய நோக்கம் என்னன்னா கணக்கு பார்த்தா ஒன்னேகால் மணி ஒன்னேகால் முகூர்த்தமாகும் ஒன்னேகால் முகூர்த்தம் ஒரு மந்திரத்தை ஒருத்தன் ஜபிச்சானே ஏன்னா அந்த தேவதையினுடைய அம்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவன்றதுல வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த தேவதையாகவே ஆயிடுவாள் அதுதான் அபியாசம்னு சொல்றது திரும்ப திரும்ப சொல்றது இந்த வாக்பீஜத்தை ரெண்டு பேரிடம் ரொம்ப ஜபிக்க ஆரம்பிச்சுட்டு